الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم منهومان لا يشبعان منهوم في العلم ومنهوم في المال أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபெண்கள் தபா தாபெண்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்கள கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான எங்களது மாசத்திற்குரிய ஆன்மீக தந்தை சாவுல் மீது ஹசரத் அவர்களே வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து தீனின் கோட்டை மக்தபுகள் என்றொரு தலையங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது மக்தபுகள் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறது வழக்க பாஷையிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது அரபிக்கு நேரடி ஒரு அர்த்தமும் இருக்கிறது அரபிக்கு நேரடி அர்த்தம் லைப்ரரி என்ற அர்த்தம் மக்தப் என்றால் லைப்ரரிகள் புத்தக நிலையங்கள் என்ற அர்த்தமும் உண்டு அரபி மதரசாக்கள் என்ற அர்த்தமும் உண்டு காலை மாலையிலே ஓதி கொடுக்கப்படுகிற மதரசாக்கள் இருக்கிறது அதற்கு பேரும் மக்தபுகள் மக்தப் மதரசா என்று சொல்லுவார்கள் உண்மையிலேயே இந்த இரண்டுமே தீனின் கோட்டைகள் தான் மக்தம் மதரசாக்களினால் ஏற்படுகிற பலன்கள் என்ன புத்தக நிலையங்களால் ஏற்படுகிற பலன்கள் என்ன இந்த இரண்டையுமே இங்கே பேசுவது சாணச் சிறந்ததாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மக்தம் மதரசாக்களிலே என்ன ஓதி கொடுக்கப்படுகிறது என்ன ஓதி கொடுக்கப்பட வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி காலத்திற்கு பிறகு மத்த மதரசாக்கள் ஏறத்தாழ ஹிஜிரி இருநூறுக்கு மேலே துவக்கம் பெறுகிறது புகாரா நாட்டிலே தான் ஆரம்பமாக துவக்கம் பெற்றது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் நாம் படிக்கிற மாதிரி உண்டான மக்தம் மதரசாக்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இல்லை அபுத்தர்தார் அலி அல்லாஹுத்தாலா திமஷ்கிலே கவர்னராக இருந்த நேரத்தில் மக்தம் மதரசாக்கள் ஆரம்பமானது அல் குரானை பாடமாக முழு நேர பாடமாக கற்றுக் கொடுத்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அதற்கு ஆதாரமாக அவர்கள் சொல்வது அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் பெருமானாரிடத்திலே படித்தார்கள் அதை அடிப்படையாக வைத்து அபுத்திரதார் அலி அல்லாஹு தாலா மதரசாக்களை மதரசாவின் மூலமாக மாணவர்களுக்கு எல்லா இயல்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அது இன்றைக்கு நம்மிடத்தில் மக்தம் மதரசாக்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹ்வினுடைய கிருபையினால் கோவை மாவட்டத்தில் மக்தப் மதரசாக்கள் சீராக நடைபெறுகிறது எங்கள் பகுதியை போன்ற இடங்களில் எல்லாம் நாமெல்லாம் ஓதுகிற நேரத்தில் ஐந்து விஷயங்கள் மார்க்கத்திற்கான ஐந்து விஷயங்களும் முறையாக போதிக்கப்பட்டது மக்தப் மதரசாக்களிலே அகீதாக்களை போதிப்பார்கள் முதலாவதாக கொள்கை சம்பந்தமாக இபாதத் இரண்டாவது இபாதத் சம்பந்தமாக மூன்றாவது முஆஷரா சம்பந்தமாக வாழ்க்கை சம்பந்தமாக நாலாவது கொடுக்கல் வாங்கல் முகாமலா சம்பந்தமாக ஐந்தாவது அஹ்லாக்குகள் சம்பந்தமாக இந்த ஐந்து கோட்பாடுகளும் மக்தப் மதரசாக்களிலே முறையாக சொல்லிக் கொடுக்கப்படும் இப்பொழுது அதெல்லாம் போய் வெறும் அலிபா ஓதி தருவதற்கு வெறும் குரான் ஓதி தருவதை மட்டுமே மக்த மதரசாக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பது வேதனைக்குரிய விஷயம் காரணம் ஆரம்ப காலகட்டத்திலே அந்த ஐந்து கொள்கைகளிலே அது ஆரம்பமாக சேருகிற பொழுது அகலாக்குகளை படித்துக் கொடுப்பார்கள் அந்த பிஞ்சு உள்ளங்களிலே எந்த அகலாக்கு பதுகிறதோ அதுதான் அவன் மௌத்தாகிற வரை பாதுகாக்கப்படுகிறது அதனால மார்க்கத்தினுடைய அகலாக்குகளை ஆரம்ப காலகட்டத்திலே பதிவு செய்வார்கள் அதை ஒரு நூலிலே பார்க்க முடிகிறது அகலாக்குகள் என்று குழந்தைகளுக்கு ஒரு பத்து அகலாக்குகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த விதமாகத்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே முதலாவதாக குழந்தைக்கு அந்த நூலிலே எழுதப்பட்ட வார்த்தை அந்த நூலிலே வடிக்கப்பட்ட வார்த்தை இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி தாலா அலிகன் அவர்கள் தன்னுடைய மாணவனுக்கு எழுதி காட்டுகிறார்கள் ஐயக்கூன சலாமத்து சதுர் நீ சலாமத்து சதுராக இருக்க வேண்டும் அப்பா என்று எழுதுகிறார்கள் உள்ளத்தில் உள்ளத்திலே உள்ளத்திலே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள் முதலாவதாக பக்த மாணவனுக்கு அகலாக்குகள் சொல்லப்படுகிறது சலாமத்து சதராக இருக்க வேண்டும் சலாமத்து சதுரி என்று சொன்னால் வரலாறுகள் ஒன்று முறிக்கப்படும் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லம் என்னவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இருக்கிற பொழுது ஒரு முறை பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லம் சொன்னார்கள் பள்ளிக்குள்ளே ஒருவர் வருவார் அவர் சொர்க்கவாசி என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக எல்லா சகாபாக்களும் பார்க்கிறார்கள் யார் என்று பார்க்கிறார்கள் ஒரு மனிதர் உள்ளே வருகிறார் எல்லோரை போல தொழுகிறார் சென்று விடுகிறார் இவரை சொர்க்கவாசி என்று சொன்னவுடன் இவர் என்ன அமல் செய்கிறார் என்று பார்ப்பதற்காக சாபாக்கள் இடத்திலே ஒரு ஆர்வம் இருந்தது இன்றைக்கு நாம் இவன் என்ன தீமை செய்யறான்னு போய் ஆய்வு பண்றோம் சினிமா போறானா அங்க போறானா இங்க போறானா அல்லது கரெக்டா வீட்டுக்கு தான் போறானா என்று வாப்பாவே ஒரு ஆளை விட்டு செக் பண்ண விடுவாரு இது நம் காலம் ஆனால் சகாபாக்கள் அப்படி அல்ல நன்மைகளிலே ஆய்வு செய்வார்கள் இவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது சொர்க்கவாசி என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு அமல் இருக்கிறது என்று நேரா சென்று அவருடைய வீட்டிலேயே விருந்தாளியாக மூன்று நாள் தங்குகிறார்கள் அம்ரிபுனில் ஆஸ்திரேலி அல்லாஹு அவர்கள் மூன்று நாளும் பார்க்கிறார்கள் எல்லோரும் தொழுவதை போன்று தொழுகிறார் எல்லோரும் நடப்பதை போன்றுதான் நடக்கிறார் பிரத்யோகமாக எந்த அமலும் இல்லை கடைசியில் மூணாவது நாள் கேட்டே விடுகிறார் கேட்டு விடுகிறார் உங்களை பெருமானார் சொர்க்கவாசி என்று சொல்கிறார்களே உங்களிடத்தில் பிரத்யோகமாக என்ன அமல் இருக்கிறது என்னால் பார்க்க முடியவில்லையே என்ன அமல் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது ரெண்டு அமல்கள் இருக்கிறது என்று சொன்னார் ஒன்றாவதாக நான் யாரின் மீதும் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் இந்த தன்மை என்னிடத்தில் இருக்கிறது நான் ஒருவரை கூட ஏமாற்றியதில்லை இரண்டாவதாக நான் யாரின் மீதும் போராமைப்பட்டதில்லை இந்த ரெண்டு அமல்கள் தான் என்னை சொர்க்கவாசியாக மாற்றியது அப்ப பிஞ்சு உள்ளங்களுக்கு இந்த வரலாறை சொல்லி மனதுக்குள்ளே சலாமத்து சதராக இருக்க வேண்டும் போராமை வந்துவிடக் கூடாது மனதுக்குள்ளே ஏமாற்றுகிற தன்மை வந்துவிடக் கூடாது என்று பிஞ்சு உள்ளங்களிலே பதிய வைக்கிற பொழுது அந்த உள்ளங்கள் கடைசி காலம் மூத்து வரைக்கும் ஏமாத்த மாட்டான் மூத்து வரைக்கும் போராம இருக்காது ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே அந்த பிஞ்சு உள்ளங்களிலே பதிய வைக்காத காரணத்தினால் சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஏமாத்துறான் சாதாரணமாக ஏமாற்றுதல் நடக்கிறது போராமை ஒருவன் அழகாக கதை ஒன்று எழுதியிருந்தான் கடைக்கு அருகிலே இன்னொருவர் கடை வைக்கிறார் கடை வைக்கிற பொழுது கடையெல்லாம் வைக்க வேண்டாம் வேண்டாம் நான் வந்து அவர் இறைநேசர் ஒரு மூன்று கல்லை தருகிறேன் அதை வைத்துக்கொள் நீ நீ எதை நினைத்து போடுகிறாயோ அதெல்லாம் நடக்கும் வைத்துக்கொள் என்று சொல்ல அந்தாலே போறாமக்காரன் அவன்கிட்ட கல்லு கொடுத்த உன்ன நேரா போய் வீட்டுக்கு போனான் எனக்கு வழியில்லா மூணு கல்லு கொடுத்திருக்கிறாரு எதை நினைச்சாலும் நடக்கும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு அதனால ஒரு நூத்தம்பது பசுமாடு வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்ல அவ சொல்லுவா யார் யா சாணி எழுறது நூத்தம்பது பசுமாட்டுக்கு நூத்தம்பது பவுன் நகை வேணும்னு போடு என்னை அலங்கரித்ததாக இருக்கும் என்னுடைய அழகை பார்த்து நீ ரசித்துக் கொண்டிருக்கலாம் உன் தேவைகளுக்கு பயன்படும் மாடு அப்படி இல்லை ஏதாவது ஒரு சீதோசனத்துல செத்துக்கிட்டு போயிடும் ஆனா நகை அப்படி இல்ல கூடிக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை இல்ல நூத்தம்பது பவுன் நகை அந்த அம்மா சொல்லுது இவர் அதெல்லாம் முடியாது நூத்தம்பது மாடு தான் வாங்குவேன் ரெண்டு பேத்துக்கு சண்டை வச்சு போடி மயிரேன்னு போட்டார் அதான் போட்டது நடக்குமே எல்லாமே கரடிகளாக மாறிவிட்டார்கள் ரெண்டு பேரும் போட்டது நடக்கும் தமிழர்களுடைய இந்த கதையும் சொல்லுவார்கள் கடைசியில இன்னொரு கல்லை போட்டு இந்த முடிகள் எல்லாம் போக வேண்டும் என்று இன்னொரு கல்லை போட எல்லா முடியும் போயிருச்சு தலையில இருக்கிற முடியும் போயிடுச்சு அது பொம்பளைகளுக்கு போனா எப்படி இருக்கும் புருவத்துல முடிய காணும் தாடி இருந்தவர் தாடி இல்ல வெளியில நடக்க முடியுமா மூன்றாவது ஒரு கல் இருக்கிறது அதை போட்டு நாங்கள் எப்பொழுதும் போல் இருந்தால் போதும் மூன்று அதிசய கற்கள் கொடுக்கப்பட்டும் கூட அதை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை காரணம் போராமைக்காரனால் பயன்படுத்த முடியாது அதனால் சலாமத்து சதுரை ஆரம்பமாக மாணவர்களுக்கு புகட்டுவார்கள் இரண்டாவதாக இமாம் அசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பாட அமைப்பில் எழுதுகிறார்கள் அந்த மாணவர்களுக்கு அகலாக்காக புகட்டப்பட வேண்டிய விஷயம் இஸ்திர்லா உல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இடத்துல இஸ்திர்லா தேடுவது பொருத்தத்தை தேடுவது இதுவும் சிறந்த அகலாக் ஒரு முஸ்லிமிடத்திலே ஏதாவது தவறு செய்து விட்டால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பிழைமுறுக்கு தேடுதல் இருக்கிறது இது சிறந்த பண்பாடு உலகத்திலே மற்ற நாடுகள் எல்லாம் இதை கடைபிடிக்கிறது ஆனால் நம்ம இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இதுல வீக்காக இருக்கிறோம் நம்ம என்ன போய் பொருத்தத்தை தேடுறது நாம என்ன போய் மன்னிப்பு கேட்கிறது என்ற சூழல் அதிகரித்து வருவது நம்முடைய சமுதாயத்தில் தான் ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற சமுதாயம் இந்த சமுதாயம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி தால அலைகன் அவர்கள் ஒரு அழகான வரலாறை சித்தரிக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அழிவு செல்லத்தினுடைய அவையிலே அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவும் உமர் அலி அல்லாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிடுகிறது விடுகிறது அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா என்பவர்கள் உமர் அலி அல்லாஹுவின் மீது கோபித்துக் கொள்கிறார்கள் உமர் அலி அல்லா அபுபக்கரின் மீது கோபித்துக் கொள்கிறார்கள் ரெண்டு பேத்துக்கு கடுமையான வாக்குவாதம் இதே பிரச்சனை தான் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு உமர் அலி அல்லாஹ் அல்லாஹுத்தால் என்கிறவர்கள் வேகமாக புறப்பட்டு வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள் அவுபக்கர் அலி அல்லாஹுத்தால் என்கிறவர்கள் மன்னிக்கிற மன்னிப்பு கேட்பதற்காக உமரே ஃபாரூக் அலி அல்லாஹுவினுடைய வீட்டை நோக்கி நடந்து செல்கிறார்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதவுக்கு பின்னால் இருந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அவுபக்கர் அலி எல்லாம் கதவை உமர் அலி எல்லாம் கதவை திறக்கிற மாதிரி இல்ல அவுபக்கர் அலி எல்லாம் மன்னிப்பு கேட்டு உமர் அலி அல்லாஹு தலா கதவை திறக்கவில்லை இரண்டாவது முறை கேட்கிறார்கள் திறக்கப்படவில்லை மூன்றாவது முறை கேட்கிறார்கள் திறக்கப்படவில்லை அழுது கொண்டே வந்தார்களாம் அவ்வக்கர் அலி அல்லா ரசூல் சல்லாஹ் செல்லும் இடத்துல நாயகமே நான் ஒரு தவறு செய்து விட்டேன் நாயகமே அதனால் நான் உமரை எதிர்த்து பேசிவிட்டேன் நாயகமே உமர் அலி அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்க சென்றால் கதவு சாத்தி விட்டு எனக்கு திறக்காமல் மன்னிக்காமல் இருக்கிறார்கள் நாயகமே என்னால் தாங்க முடியவில்லை நாயகமே என்று அவ்வக்கர் அலி அல்லாஹு தலான் என்பவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லும் அன்னவர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது ஹூமான் நபிகள் கோமான் அழிவு செல்லும் பேச அதற்குள்ளே உமர் அலி அல்லாஹு தலா ஓடி வருகிறார்கள் நாம் போய் இப்படி ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமே அபுபக்கர் அலி எல்லாகவே வந்திருக்கிறாங்க நாம மன்னிக்காம இருக்கிறோமே நம்ம விட முட்டால் யாருமே இருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு வேகமாக வந்து அவுபக்கர் அலி அல்லாஹ் இடத்துல முதல்ல என்னை மன்னித்து விட வேண்டும் என்று சொல்ல அவுபக்கர் அலி எல்லாம் சொன்னார்களாம் இல்லை இல்லை நான் என்னைத்தான் நீங்கள் மன்னிக்க வேண்டும் இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை வீடு வரைக்கும் வந்துவிட்டு நான் உங்களுக்கு கதவை திறக்கவில்லை என்றால் என்னைத்தான் நீங்கள் மன்னிக்க வேண்டும் இதை பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் பார்த்து சொன்னார்களாம் என் தோழர்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா என் தோழர்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்று சொல்லிவிட்டு உமர் ஃபாரூக் அலியல்லாகவை பார்த்து சொன்னார்கள் அபுபக்கரிடத்திலே ஒரு காலமும் மோத வேண்டாம் உமரே அபுபக்கரிடத்திலே ஒரு காலமும் மோத வேண்டாம் உமரே என்று பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லம் என்பவர்கள் உமர் அலி அல்லாஹு தான் அவருக்கு வசியத்தை செய்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இஸ்திரல்லா பொருத்தத்தை தேடினார்கள் மைமுனார் அலி அல்லாஹு தாலான் வஃத் ஆகிற நேரத்தில் இன்னைக்கு சக்கராத்தி பிரச்சனை ரெண்டு பொண்டாட்டிக்காரவங்களுக்கு நன்றாக தெரியும் யாரு இருந்தா கோச்சுக்க வேண்டாம் மன்னிப்பாங்களா செத்தாலும் என் மூஞ்சியில முடிக்க கூடாது என்று அந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரன் படுற பாடு இருக்குது ரெண்டு குதிரையில பயணம் பண்ண மாதிரி தான் எப்படி இருக்கும் கால் கிழிந்து இறக்க வேண்டிய சூழல் பிதுங்கி நடக்கிற சூழல் நிறைய நடப்பதை நாம் பார்க்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது என்கிற சூழல் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு செல்ல அன்னவர்களுடைய மனைவி மைமூனார் அலி அல்லாஹு அன்ஹா வஃபாத் முன்பதாக ஆயிஷா அலி அல்லாஹு தாலாவை வீட்டுக்கு அழைத்து அன்பு ஆயிஷா விடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் ஆயிஷா என்னை மன்னித்துக் கொள்ளம்மா நான் ஏதாவது தவறாக செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆயிஷா அல்லாஹு தாலா சொல்லுகிறார்கள் உங்களின் மீது தவறு இருக்கிறதுக்கு தவறு இருப்பதற்கு சான்ஸ் கிடையாது ஆனால் நான் நிறைய தவறளித்திருக்கிறேன் காரணம் நான் துடுக்கான பெண்மணி வாய் உடனே பேசி விடுகிற பெண்மணி எண்ணின் மீது எண்ணின் மூலமாக ஏதாவது தவறு உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று மாறி மாறி மன்னிப்பு கேட்ட வரலாறுகள் அதீஸ் நூட்களில் இடம்பெற்றிருக்கிறது இதைத்தான் பிஞ்சு உள்ளங்களில் விதைக்க வேண்டும் ஃபாத்திமா அலி வஃபாத்தாகிற நேரம் எவ்வளவு பெரியவர்கள் பாத்திமாவினுடைய தந்தைக்கு சமம் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சென்றார்கள் அம்மா பாத்திமா என்னை மன்னித்துக் கொள்ளம்மா என்று கேட்கிறார்கள் ஒரு பிரச்சனை நடந்தது பெருமானாருக்கு பின்னால் பெருமானாரினுடைய காலத்திலே ஒரு தோட்டம் அதனுடைய வருமானத்தை பாத்திமார் அலி அல்லாவுக்கு கொடுத்து வந்தார்கள் பெருமானார் பெருமானாரினுடைய வஃபாத்துக்கு பிறகு பாத்திமார் அலி அல்லா அந்த தோட்டத்தை எங்களுக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று அலி பாத்திமா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுகிற பொழுது அவுபக்கர் அலி அல்லா சொல்லிவிட்டார்கள் பெருமானாரின் காலத்திலே அது பொது சொத்தா சொத்தாகத்தான் இருந்தது பெருமானாருக்கு பிறகும் அது பொது சொத்து தான் உங்களுக்கு கொடுக்க முடியாது நபியினுடைய மகள் என்ற காரணத்தினால் நான் கொடுத்து விடுவேன் என்று நினைக்காதீர்கள் கொடுக்க முடியாது அழியே நபியின் மருமகன் என்ற காரணத்தினால் நீங்கள் அதிகாரத்தை கொண்டாட முடியாது என்று சொன்னார்கள் அவர்களுக்குள்ளே லேசான ஒரு பகை இருந்தது என்ற வரலாறுகளை புகாரி ஷெரீஃபிலேயே நாம் பார்க்க முடிகிறது அதனால் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா சென்றார்கள் பாத்திமா என்னை பொறுத்துக் கொள்ளம்மா பாத்திமா அலி அல்லாஹுவினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அன்தாலல் ஹக்கு நீங்கள் எல்லா நிலைகளிலும் ஹக்கின் மீதே இருக்கிறீர்கள் அபுபக்கர் ஹக்கின் மீதே இருக்கிறீர்கள் நீங்கள் தான் என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அபுபக்கர் அலி அல்லாஹுவிடத்திலே பாத்திமா அலி அல்லாஹு தாலா மாறி மாறி பொருத்தத்தை தேடிய வரலாறுகள் அதே நூட்களில் உண்டு நம்மிடத்துல உண்டா உமரே ஃபாரூக் அலி அல்லாஹினுடைய ஆட்சி காலம் பார்க்கலாம் பொதுவாகவே சிலர்களுக்கு மனிதனுடைய இயற்கை சிலர்களுக்கு சிலர் பிடிக்காது பார்க்கும் போதே முறப்பான் எந்த தவறு செஞ்சிருக்க மாட்டான் சும்மாவே சிலர்களை பார்த்தா ஒரு முறை முறைக்கிற பழக்கம் உண்டு இதே போல உமர் அலி அல்லாஹுத்தலா ஒருத்தரை முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்ப சபைக்கு வந்தாலும் அதனால ஒரு பார்வை பார்க்காம உட்கார மாட்டாங்க ஒரு பார்வை அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பல நாட்கள் ஆகிறது நேரா உமர் அலி அல்லாஹ்விடத்திலே சென்றாராம் உமர் அலி அல்லாஹ்விடத்திலே கேட்டார் நான் யாரையாவது உங்களிடத்திலே வந்து இட்டு கட்டி இருக்கிறேனா அப்படி எல்லாம் ஒன்றுமில்லை நான் ஏதாவது ஜினாயத் குற்றம் செய்திருக்கிறேனா அதெல்லாம் ஒன்றுமில்லை நான் யாரையாவது கொலை செய்திருக்கிறேனா அதெல்லாம் ஒன்றுமில்லை பிறகு எதற்கு என்னை முறைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அல்லாஹ் சொன்னதை ஓதவில்லையா إن الذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد يحتملوا புஹ்தான வைஸ்ம முபீனா தேவையில்லாமல் முக்மின்களுக்கு யார் இடையூறு கொடுக்கிறார்களோ அவர்கள் இட்டுக்கட்டை சுமக்கிறார்கள் நாளை மறுமையிலே மாட்டிக்கொள்வீர்கள் உமரே என்று உமர் அலி அல்லாஹு தாலாவை கர்ஜிக்க உமர் தான் எல்லோரையும் கர்ஜிப்பார்கள் ஆனால் உமர் அலி அல்லாஹுவை பார்த்து சொல்ல உமர் அலி அல்லாஹு தாலா பொருத்தத்தையும் மன்னிப்பையும் தேடினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது தான் தான் பெரியவர் என்று இருக்கவில்லை உமர் அலி அல்லாஹு தாலா மன்னிப்பு தேடினார்கள் இஸ்தில்லா இத பிஞ்சு உள்ளங்களில் விதைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இமாமுனா அலி ரஹமத்துல்லாஹி தாலாலை மக்தபிலேயே விதைக்கிறார்கள் மூன்றாவதாக அந்த பிஞ்சு குழந்தைகள் ஓத வருகிற குழந்தைகளுடைய அகலாக்குகளிலே என்ன விதைக்க வேண்டும் அல் மஸ்யு இலல் முஸ்லிமீன் ஒரு முஸ்லிம் தேவை ஏற்பட்டால் அவனுக்கு உதவி செய்வதற்காக புறப்பட வேண்டும் என்பதை விதைக்கிறார் இன்னைக்கு அந்த விதைக்காதனால தான் பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டா கூட இவன் கதவே திறக்கிறது இல்ல அங்க திருடே போனா கூட இவன் சந்தோஷம் தான் படுறான் ஃபுல்லா அடிச்சிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் பதினஞ்சு போனத்தான் தூக்கிட்டு போனானுங்களாம் என்று சந்தோஷப்படுகிறான் ஆனால் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலத்தினுடைய தோழர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசலம் பனு நமீர் கூட்டத்தார்கள் பள்ளிக்குள்ளே வருகிறார்கள் பனு நமீர் கூட்டத்தார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அவர்களை பார்க்கிறார்கள் ஆடைகள் எல்லாம் கிழிந்திருக்கிறது உடனே பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் மெம்பரில் ஏறிவிட்டார்கள் ஜுமா ஜுமாவுக்கு தான் நம்ம எல்லாம் மெம்பர்ல ஏறுவாங்க ஆனா பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலத்தினுடைய ஹதீசுகளை பாருங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது சமுதாயத்திற்கு நஷ்டம் கஷ்டம் என்று சொன்னால் உடனே மெம்பரிலே ஏறி விடுவார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசலம் மெம்பரிலே ஏறி கேட்கிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு கூட்டத்தார்கள் வந்திருக்கிறார்கள் ஏழைகளாக தெரிகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல பெருமானாரினுடைய ஆணையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சகாபி கூட வெறும் கையாக வந்ததாக வரலாறே கிடையாது நீங்கள் பார்க்கலாம் அதே நூட்களிலே மனைவி இடத்திலே சென்று கேட்பார்களாம் ஏதாவது பேரிச்சம்பளமாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள் பேரித்தம்பளமாவது இருக்கிறதா இருந்தால் கொடுங்களே நான் பெருமானாருக்கு கொடுத்து விட்டு வருகிறேன் என்று ஒவ்வொருவரும் தனக்கு கிடைத்ததை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பக்கம் துணியாக குவிந்திருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் ஆடைகளாக இருக்கிறது பெருமானார் செல்லல்லாஹு செலத்தினுடைய முகத்தை சகாபாக்கள் பார்த்து செய்ய செய்கிறார்கள் அதுவும் புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது அந்த பெருமானாரினுடைய முகம் எப்படி இருந்தது என்றால் முலாம் பூசப்பட்ட தங்கத்தை போல் இருந்தது காரணம் தன்னுடைய முஸ்லிம் தோழருக்கு எல்லோரும் உதவி செய்திருக்கிறார்கள் போய் உதவிக்காக பெருமானாரை கண்டிருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷம் முலாம் பூசப்பட்ட என்பதை போன்றிருந்தது பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்ல என்பவர்களுடைய வரலாறு இப்படி என்றால் நம் சமுதாயத்திலே இந்த நிலை இருக்கிறதா கஷ்டப்படக்கூடியவர்களை தேடி பிடித்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த பிஞ்சு உள்ளங்களிலே விதைக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி தஆலா என்னவர்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்னவர்கள் என்பவர்கள் யாத்திகாஃபிலே விட்டிருக்கிறார்கள் ஒருவர் வந்து காதும் காதுமாக சொல்லுகிறார் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் யாத்திகாவை விட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் அல்லாஹு தாலா வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது பக்கத்து வீட்டிலே ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது அந்த பெண்ணுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்களாவது தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதனால் தான் நான் யாத்திகாஃபை விட்டுவிட்டு புறப்பட்டேன் இப்படி புறப்படலாமா என்று கேட்க ஒரு முஸ்லிமினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக புறப்படுவது பத்து ஆண்டுகள் யாத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று புறப்படுகிறார்கள் இவன் அப்பா ஆசிரியர் அல்லாஹு தாலான் என்றால் என்றால் ஒரு முஸ்லிம் இன்னொரு இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் உசூல் சாஷி என்று ஒரு நூல் இருக்கிறது அரபி மதரசாக்கள்ல அந்த நூலிலே ஒரு ஓரக்குறிப்பிலே ஒரு ஹதீசை எழுதுவார்கள் நசை போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலும் அது இடம்பெற்றிருக்கிறது பெருமானார் சலல்லா அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சகாபி வருவார் நாயகமே நான் ஒரு தவறு செய்து விட்டேன் நாயகமே இந்த ரமலான் மாதத்திலே மனைவியோடு சேரக்கூடாது நாயகமே நான் சேர்ந்து விட்டேன் இப்படி ஒரு தவறை செய்து விட்டேன் நாயகமே இதற்கு என்ன பரிகாரம் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கஃபாரா கொடுத்தாக வேண்டும் கஃபாரா என்றால் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் நாயகமே அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்ல நாயகமே அடிமைலாம் என்ன எங்க நானே ஏழை அடிமைலாம் என்கிட்ட இல்ல நாயகமே இல்லை என்றால் அறுபது நோன்பு வைக்க வேண்டும் ஒரு நோம்பே வைக்க முடியாம தானே இந்த நிலைமையில ஆயிட்டேன் இனி போய் அறுபது நோம்பு வைக்கணும்னு சொன்னாக்க நம்ம நிலைமை என்ன ஆகும் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நாயகமே அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் நாயகமே நானே மிஸ்கின் நான் எங்க அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு கொடுப்பது முடியாது நாயகமே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி ஒரு கூடை நிறைய கோதுமைகள் வந்திருந்தது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமை கூடையை கொடுத்து மதினாவில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் நீ கொடு என்று சொல்ல அவர் சொன்னார் மதினாவிலேயே ஆக ஏழை நான் தான் ஆகினேன் சரி நீயே சாப்பிட்டுக்கோ பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஆனால் இது அவருக்கு மட்டும் ஹாஸ் குறிப்பிட்ட வரலாறு அதனால அதை பயன்படுத்தி நாமளும் இப்படி இருக்கலாம் நினைச்சிடக்கூடாது பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு மட்டும் ஆக ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்தார்கள் இது பெருமானாரினுடைய பண்பாடு இஸ்லாத்தினுடைய பண்பாடு இதை மத்த மதரசாவிலே பிஞ்சு உள்ளங்களுக்கு விதைக்க வேண்டும் முதலிலே விதைக்கப்பட்டது இன்றைக்கு விதைக்கப்படாத காரணத்தினால் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை சமுதாயம் சந்திக்கிறது நான்காவதாக இமாமுனா ஹசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பொறிக்கிறார்கள் இக்ராமுல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு இக்ராம் சங்கி செய்ய வேண்டும் இந்த பண்பாடும் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது சங்கை எல்லாம் ஒரு காலத்திலே நிறைவாக இருந்தது இன்றைக்கு சங்கை என்பதே ஓடுகிற காலமாக இருக்கிற காரணத்தினால் ஹாய் ஹாய் தான் அவ்வளவுதான் இன்னைக்கு காலம் கொண்டிருக்கிறது இனி நம்முடைய குழந்தைகளின் காலம் எல்லாம் எப்படி இருக்குமோ என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இவனு உமர் அலி அல்லாஹு வயதிலே சின்ன சகாபி இவனு உமர் அலி அல்லாஹு பெருமானாரை பார்க்க வந்தால் பெருமானார் தலையணையை போட்டு வரவேற்பார்களாம் தன்னிடத்தில் இருக்கிற தலையணையை போட்டு சாய்ந்து கொண்டு அமருங்கள் என்று இவனு உமர் அலி அல்லாஹு தாலாவுக்கு பெருமானார் தலையணையை போடுவார்கள் ஹலீமா சாதியா பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலத்திற்கு பால் கொடுத்து அந்த தாய் வந்து விட்டால் ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசலம் பம்பரமா சுத்துவாங்களாம் அந்த தாய்க்காக வேண்டி பம்பரமா சுத்தி தன்னுடைய மேலே மேலாடையை கலட்டி தன்னுடைய துண்டை கலட்டி கீழே விரித்து அந்த அம்மா உட்கார சொல்லி இவங்க உட்காரவே மாட்டாங்க அந்த தாயை சுட்டி சுட்டி வந்து அந்த தாய்க்கு என்ன தேவையோ அதை எல்லாம் நிறைவு செய்வார் சொல்வார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லம் இதுதான் பெருமானார் காட்டி இருக்கிற சங்கை ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லம் இடத்தில் இக்ரிமா வருகிறார் யார் அந்த இக்ரிமா அபூஜகளினுடைய மகன் இக்ரிமா பதகமக்காவின் பொழுது பெருமானாரும் பெருமானாரது தோழர்களாலும் நமக்கு இடையூறு ஏற்பட்டுவிடும் என்று எண்ணிக்கொண்டு வெளியூருக்கு சென்ற இக்ரிமாவை மனைவி அழைத்து வருகிறார்கள் நான் அடைக்க சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லாகும் அழிவ செல்லம் என்னவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வெளியே வந்து நின்று புதிதாக இஸ்லாத்தை தழுவ வருகிற என்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவரை பார்த்து பெருமானார் செல்லல்லாகும் அழிவ செல்லம் தன்னுடைய துண்டை போட்டு மேலே சால்வையாக போர்த்தி வரவேற்கிறார்கள் என்ற வரலாறுகளை அதீஸ் நூட்களிலே பார்க்க முடிகிறது என்று சொன்னார் பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லம் என்னவர்கள் எப்படி வரவேற்றிருப்பார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் சுவையான வரலாறு ஒன்று அதீஸ் நூட்களிலே இடம்பெற்றிருக்கிறது வாயில் ஹுஜுர் அலி அல்லாஹு தாலான் சொன்னார்கள் வாயிலும் ஹுஜர் பெருமானார் சல்லல்லாஹு அழைவ செல்லம் என்பவர்களுடைய அன்பு தோழர் யமனிலிருந்து வருகிறார் பெருமானார் செல்லல்லாஹோ அழைவ செல்லத்தை பார்த்து பேசுகிறார் அரபு நாட்டு ஜாதி குதிரையிலே வந்திருக்கிறார் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலத்திற்கு ஒரு மரபு தன்னை பார்த்து யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு பெருமானார் வந்தவுடன் துண்டை விரித்து வரவேற்பு அமர வைத்து தலையணையை போட்டு சாய வைப்பார்கள் இதை போன்று பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் வாக்கிலிபுடு ஹுஜுருக்கு செய்கிறார்கள் துண்டிலே அமர்ந்து சாய்ந்து பெருமானாரிடத்திலே பேசுகிறார் பேசி முடித்தவுடன் ஆவியார் அலி பெருமானார் அழைக்கிறார்கள் மதிய நேரமாக இருக்கிறது அதனால் நான் செல்ல முடியாது மாவியா நீங்கள் சென்று மதினாவினுடைய எல்லையிலே இவரை விட்டு விட்டு வாருங்கள் பெருமானாரினுடைய பண்பாடு இது விருந்தாளி வந்தால் வெளியே வந்து பெருமானார் மதினாவினுடைய எல்லை வரை சென்று விடுவார்களாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தே அனுப்பிச்சுட்டு போயிடறான் அஸ்லாம் வலைக்கம் போயிட்டு வாங்க வீட்டுக்கு வெளியே வர்றதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லை பெருமானார் மதினாவினுடைய எல்லை வரை சென்று அனுப்புவார்கள் மதிய நேரமாக இருந்த காரணத்தினால் பெருமானார் மாவியார் அலி அல்லாஹுவை அனுப்பி நீங்கள் அனுப்பி விட்டு வாருங்கள் என்று சொல்ல மாவியார் அலி அல்லாஹு செருப்பு செருப்பில்லை கடுமையான சுடுமணல் மாவியார் அலி அல்லா நினைத்தார்கள் வாயில் புனு ஹுஜுரு பெருமானாரை பார்க்க வந்திருக்கிறார் அதனால் குதிரைக்கு பின்னால் நம்மையும் அமர வைத்துக் கொள்ளுவார் என்று நினைக்க வாயில் இப்னு ஹுஜிர் மட்டும் அமர்கிறார் அமரச் சொல்லவில்லை மாவியா வாய்விட்டு கேட்கிறார்கள் அன்புக்குரிய பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி அருமை தோழர் காத்திபுல் வகி வகியை எழுதிய தோழர் வகி வந்து விட்டால் எழுதுகிற ஆற்றலை பெற்ற அந்த தோழர் பின்னால் நானும் அமர்ந்து கொள்ளலாமா என்று கேட்கிற பொழுது அந்த தகுதி உமக்கு இல்லை என்றார் வாயில் இப்னு ஹுஜிர் அந்த தகுதி உமக்கு இல்லை என்றார் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விடுகிறது மாவியார் அலியல்லாவுக்கு சரி என்று நீங்கள் குதிரைக்கு மேலே தான் அமர்ந்திருக்கிறீர்கள் செருப்பை உபரியாகத்தானே போட்டிருக்கிறீர்கள் அதை கொடுத்தால் அதை போட்டு வந்து மதினாவினுடைய எல்லையிலே உங்களுக்கு அதை நான் கலட்டி கொடுத்து விடுவேன் என்கிற பொழுது வாயில் ஹுஜர் சட்டென்று சொன்னார் அந்த தகுதியும் உமக்கு இல்லை என் செருப்பை போடுகிற தகுதி உமக்கு கிடையாது யாருக்கு காத்திபுல் வகையை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை வகையை எழுதியவரை பார்த்து குரானை எழுதியவரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை அந்த தகுதி உமக்கு கிடையாது என்று சொல்லுகிற பொழுது மனம் உடைந்து போய்விடுகிறார்கள் மனம் உடைந்து போய்விடுகிறார்கள் கடைசியில கேட்டாங்களா மாவியார் அலி அல்லாஹு அவர்கள் குதிரை செல்லுகிறதே அதற்கு கீழே வந்தால் கொஞ்சம் நிழல் இருக்கிறேன் அதிலாவது நான் வரட்டுமா என்று கேட்கிற பொழுது என் குதிரைக்கு கீழே வருவதற்கு கூட உனக்கு தகுதி கிடையாது ஆனாலும் பெருமானாரினுடைய சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பாலை மணலிலே சுடு மணலிலே வெறும் காலோடு செல்லுகிறார்கள் காலெல்லாம் கொப்பளிக்க செல்லுகிறார்கள் வழி அனுப்பி விட்டு திரும்புகிறார்கள் காலம் உருண்டோடுகிறது காலம் புரண்டோடுகிறது ஒரு நாள் எந்த முகாவியாவிடத்திலே காலில் செருப்பில்லையோ அந்த முகாவியா ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதி ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதி தன் கோட்டையிலே விட்டிருக்கிறார்கள் மாவியா வாயில் இவன் உஜுருக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது மாவியாவை பார்த்தாக வேண்டும் கோட்டை கதவிலே அனுமதி கேட்கப்படுகிறது அனுமதி கொடுத்து உள்ளே செல்லுகிற பொழுது வாயிலிபுன் ஹுஜூர் மாவியார் அலி அல்லாஹுவை பார்க்கிறார்கள் மாவியார் அலி அல்லா வாயிலிபுன் ஹுஜரை பார்க்கிறார்கள் மலரும் நினைவுகள் நிழலாடுகிறது இரண்டு பேர்களுக்குமே ஆஹா வாயிலிபுன் ஹுஜூர் நினைக்கிறார்கள் இவர் இவ்வளவு பெரிய ஆள் ஆவார்னு நினைச்சிருந்தா குதிரையிலேயே உட்கார வச்சிருக்கலாமே இல்ல இல்ல குதிரைக்கு மேல அவரை வச்சுட்டு நாம நடந்தே கூட போயிருக்கலாமே என்று நினைக்கிறார்கள் ஆனால் மாவியார் அலி அல்லாஹு நினைக்கிறார்கள் அன்னைக்கு இந்த பாவி மனுஷன் குதிரைக்கு கீழே கூட இடம் கொடுக்கல ஆனாலும் கூட மாவியார் அலியல்லா வரவேற்று துண்டை கீழே விரித்து தலையணையை போட்டு அமர வைக்கிறார்கள் உடனே வாயில் ஹுஜூர் தன்னுடைய ஏக்கம் தாங்காமல் அன்றைக்கு ஒரு தவறு நடந்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது மாவியார் அலியல்லா சொன்னார்கள் கண்மணி நாயகத்தை நான் கண்டேன் நீங்கள் வருகிற பொழுது துண்டை விரித்து தலையணையை வைத்து பெருமானார் வரவேற்றார்கள் ஆனால் நான் வரவேற்கிறேன் எப்படி நடந்து கொண்டார்கள் இக்ராமுல் முஸ்லிமீன் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் இப்படித்தான் நடக்க வேண்டும் சபை நிறைந்திருக்கிறது அற்புதமான வரலாறுகள் நிறைந்து காணப்படுகிறது இஸ்லாத்தில சபை நிறைந்திருக்கிறது பெருமானாரினுடைய வலது பக்கம் அப்பாஸ் அலி அல்லாஹுத்தாலா பெருமானாரினுடைய வலது பக்கம் அபுபக்கர் அலி அல்லாஹுத்தாலா அவர்கள் எப்பொழுதுமா வருவார்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிற பொழுது அப்பாஸ் அலி அல்லா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அலி அல்லா குத்தலா உள்ளே வருகிறார்கள் உள்ளே வருகிற பொழுது முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இடம் கொடுக்கல ஆனா அபுபக்கர் அலி அல்லா குத்தாலா மட்டும் எழுந்து அப்பாஸ் அலி அல்லாஹுவை வரவேற்று தன் இடத்தில் அமர வைத்து விட்டு பின்னால் அமர்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் யாரிஃபுல் ஃபதுல ஃபதுல் சிறப்புடையவர்களை சிறப்புடையவர்கள் தான் அறிய முடியும் எந்த அளவிற்கு அப்பா சிறப்பு தெரியுமா நான் என்றைக்காவது அப்பாஸ் அலி அல்லாவுடைய குரலை விட உயர்த்தி பேசியிருக்கிறேனா என்று பெருமானார் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்றைக்காவது அப்பாஸ் அலி அல்லாவுடைய குரலை விட நான் உயர்த்தி இருக்கிறேனா காரணம் என்ன தெரியுமா ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அப்பாஸ் உன் சிறிய தந்தை அவருடைய குரலை விட நீ உயர்த்தி பேசிவிடாதே என்று எனக்கு ஒரு பாடத்தை ஒழுக்கத்தை ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்க கொள்கிறார்கள் என்று ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லா உடைவு செல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு சங்கை இருந்தது என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு அந்த சங்கைகளை பிஞ்சு உள்ளங்களிலே விதைக்காத காரணத்தினால் பெற்றோருக்கு சங்கை இல்லை தாய்க்கு சங்கை இல்லை தந்தைக்கு சங்கை இல்லை சகோதர உறவுகள் இல்லை என்ற நிலையில் இன்றைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் மக்த மதரசாக்களிலேயே அந்த ஒழுக்கங்கள் போதிக்கப்படவில்லை ஐந்தாவதாக சொன்னார்கள் ஜியாரத்துல் முஸ்லிமீன் இன்றைக்கு அதுவும் இல்லை ஜியாரத்துல் முஸ்லிம்களை போய் ஜியாரத் செய்ய வேண்டும் சந்திக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தன்னுடைய சகோதரனை போய் சந்திக்க வேண்டும் அந்த சந்திக்கிற பண்பாட்டை வளர்க்க வேண்டும் பிஞ்சு உள்ளங்களிலேயே வளர்க்க வேண்டும் என்று இமாமனா ஹசாலி அமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் சகாபாக்களை போய் சந்தித்திருக்கிறார்கள் அபுபக்கர் அலி உமர் அலி ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க இன்னைக்கு போய் உம்மா ஐமனை பார்த்துட்டு வரலாம் ஒரு பெண் சகாபியை பார்ப்பதற்காக செல்வார்கள் வயசான அம்மா உண்மை ஐமன் அது சாதாரண அம்மா அல்ல ஹிஜரத்தை செய்கிற நேரத்திலே கடுமையான தாகம் அல்லாஹுடத்திலே கட்டார்களாம் யா இங்கு தண்ணீர் கிடையாது யா நீதான் நீ தான் தண்ணீரை கூட வானத்திலிருந்து கயிறு வாழி இறங்கிச்சான் சகிகான ஹதீசுகள் சொல்லி தருகிற வரலாறு அந்த தண்ணியை குடிச்சதுக்கு பின்னாடி உம்மா ஐமன் ரடி எல்லா உத்தரா சொல்கிறார்கள் என் வாழ்நாளில் அதற்கு பிறகு எனக்கு தாகமே எடுத்ததில்லை அந்த உம்ம ஐமன் ரலி அல்லாஹு தாலான் சந்திப்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் செல்வார்களாம் சென்று ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உம்ம ஐமன் அழ இவர்களும் சேர்ந்து அழுவார்களாம் உம்மா பொதுவாகவே பொம்பளையை சீக்கிரம் அழுதுருவாங்க உம்மைமன் அலி அல்லாஹு தலால இவர்களும் அழுவார்கள் உம்மைமன் இடத்தில் கேட்கிறார்கள் அழுது கொண்டே கேட்கிறார்கள் எதற்காக வேண்டி உம்மைமன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலி வசலம் இறந்து விட்டார்கள் அதற்காக அழுகிறேன் என்று சொல்ல பெருமானார் செல்லல்லா எல்லோரும் இறக்கக்கூடியவர்கள் தானே நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலி வசலம் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது உம்மைமன் சொன்னார்களாம் அப்படியல்ல பெருமானார் இறந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை வகி என்பது துண்டிக்கப்பட்டு விட்டதே பெருமானார் இருக்கிறவரை ஜிப்ராஹிலின் தொடர்பு வகையின் தொடர்பு இந்த உலகத்தோடு இருந்தது இன்றைக்கு அந்த உறவு இல்லாமல் போய்விட்டதே அதை நினைத்து தான் நான் அழுகிறேன் என்று சொல்ல இரண்டு பேர்களும் சேர்ந்து அழுவார்களா உண்மை இவனை போய் சந்திப்பதற்காக சென்றார்கள் அந்த ஜியாரத் இருந்தது சில சகாபாக்கள் சொல்லுவார்களாம் வாருங்கள் செல்லலாம் உம்மு சுகதா ஷஹீதுகளுக்கு தாய் அவர்களை போய் பார்த்துட்டு வரலாம் அந்த அம்மா உயிரோடு இருக்கும் போதே அந்த அம்மாவுக்கு பேர் வச்சுட்டாங்க பெருமானார் உம்மு சுகதா இந்த அம்மா ஷஹீதுகளுக்கு நான் இந்த அம்மா மௌத்தாகிறதே ஷஹீதாய்த்தான் மௌத்தாகும் என்று பெருமானார் சொல்லி விடுகிறார்கள் காரணம் பதில் போர்க்களத்துல இந்த அம்மா போய் கேட்டாங்க நான் நபிகள் பெருமானார் இடத்துல நாயகமே பதில் நானும் வருகிறேன் நாயகமே நானும் வருகிறேன் நாயகமே என்று கேட்க இந்த அம்மாவே வயசான அம்மா பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் சொன்னார்கள் நீ சகிதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அம்மா என்று கேட்கிற பொழுது ஆம் நாயகமே நான் புனித போரிலே நான் உயிரை விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சகிதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ வீட்டிலே இரு சகிதாவா என்றார்கள் பெருமானார் செல்லலாம் நீ வீட்டிலே இரு அம்மா நீ சகிதாவாய் உம்மு சுகதா அதனாலதான் அம்மாவுக்கு பேர் வச்சாங்க உம்மு சுகதா என்று பெருமானார் பேர் இருக்கிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் போய் விசாரிப்பார்களாம் உம்மு சுகதா வீட்டுக்கு போலாம் என்று ஜியாரத்துக்கு செல்வார்கள் சாதிமன் அபி வக்காஸ் ரடி சொல்லுவார்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் நேரடியாக ஆயிஷா ரடி அல்லாஹினுடைய வீட்டுக்கு போவோம் சென்று ஆயிஷாவிடத்தில் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் அப்ப இந்த ஜியாரத் இருந்ததே ஜியாரத்துல் முஸ்லிமீன் என்பது ஒரு நல்ல பண்பு பெருமானார் உருவாக்கிய பண்பு இதை மக்தபுகளிலேயே விதைக்க வேண்டும் நல்லவர்களோடு நல்லவர்களை சந்திக்க வேண்டும் என்ற பண்பை அய்யோசின நுஸ்ரத்தா ஆறாவதாக எழுதி காட்டுகிறார்கள் உபகாரத்தை அழகாக ஒருவர் உபகாரம் செய்தால் அவருக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அதனால அஜர்த்து சொல்லிட்டாருன்னு மொய் எழுதிட்டா பிரதி உபகாரம் செய்யணும்னு போயிடாதீங்க அது மொய் அல்ல அது பொய் இது ஏமாற்று வேலை நான் அதை சொல்லவில்லை ஒருவர் ஒருவருக்கு உபகாரம் செய்கிறார் என்றால் அவருக்கு தேவை ஏற்படுகிற பொழுது இவர் அவரிடத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்வது அல்லது ஏதாவது ஒரு வகையிலே அவர் கஷ்டப்படுகிறார் என்றால் உடல் உழைப்பு செய்வது இது போன்று உபகாரம் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமானாருக்கு உதவி செய்த யாரையும் பெருமானார் வெறுமனே அனுப்பியதாக வரலாறே இல்லை குறைஞ்சது ஒரு துவாவாவது செய்வாங்க பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் ஒரு தடவை பெருமானார் பயணம் செய்கிறார்கள் கிராமத்திலே பயணம் செய்கிறார்கள் பாலைவன பகுதிகளை பயணம் செய்கிறார்கள் அப்பொழுது ஒரு கிராமவாசி பெருமானாருக்கு உதவி செய்கிறார் ஒட்டகத்துக்கெல்லாம் நீர் ஈடுபட்டுகிறார் பெருமானாருக்கு தேவையானதை எல்லாம் செய்கிறார் செய்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் கேட்கிறார்கள் ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஜமாலியத்திலே பெருமானார் இருக்கிறார்கள் பெருமானார் கேட்டார்களாம் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க நம்மள மாதிரி ஆள்கிட்ட பெருமானார் கேட்டிருந்தா இதை விட பெரிய சந்தர்ப்பம் என்ன இருக்க முடியும் அந்த கிராமவாசி உனக்கு என்னப்பா வேண்டும் என்று கேட்கிற பொழுது நாயகத்திடத்திலே கேட்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர் கேட்டாரு எனக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும் நாயகமே பால் கறக்க ஒரு சக்தி வேணும் நாயகமே என்று கேட்க பெருமானார் சிரித்து விடுகிறார்கள் ஒரு நபீட்ட கேட்கிற மாதிரியா கேட்கிற ஒரு நபீட்ட கேட்கிற மாதிரியா கேட்கிற ஒட்டகம் வேணும் பால் கறக்க ஒரு சக்தி வேணுமா பெருமானார் சொன்னார்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு கிழவி இருந்தால் அவளை போன்று கூட உனக்கு கேட்க தெரியவில்லையே உடனே அவர் புடிச்சுக்கிட்டாரு பனு இஸ்ரவேலர் காலத்தில் அந்த கிழவி என்ன கேட்டா நாயகமே என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது விளக்குகிறார்கள் பனு இஸ்ரவேலர் காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசாவுக்கு ஆணையிட்டான் மூசாவே யூசுப் இஸ்லாத்தினுடைய கபரை தோண்டி அவர்களை எடுத்துக்கொண்டு போய் வைத்துல் முக்கத்தசிலை அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் யூசுப் இஸ்லாம் எங்க அடங்கியிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் மூசா அலை இஸ்லாம் கேட்கிறாங்க எல்லாத்திட்டையும் யாருமே தெரியாது தெரியாது என்றார்கள் ஒரு கண் தெரியாத கிளவி மட்டும் எனக்கு தெரியும் என்று சொன்னால் எனக்கு தெரியும் என்று சொன்னால் மூசா அலை இஸ்லாம் போய் கேட்கிறார்கள் உனக்கு தெரியும் என்றால் சொல் கிளவி என்று சொல்லுகிற பொழுது அந்த கிளவி சொன்னா மூணு விஷயத்தை நீங்க செஞ்சு கொடுத்தா தான் நான் சொல்லுவேன் என்ன மூன்று விஷயம் என்று கேட்கிற பொழுது முதலாவதாக எனக்கு கண்ணு தெரிய வேண்டும் என் கண் பார்வை எனக்கு கிடைக்க வேண்டும் அல்லாஹ்விடத்துல துவா செய்தார்கள் கண் பார்வை கிடைத்தது இரண்டாவதாக அந்த கிழவி கேட்டாங்க நான் பதினெட்டு வயசா மாறணும் அந்த அம்மாக்கு எவ்வளவு ஆசை மாத்தினா தான் நான் சொல்லுவேன் இல்லாட்டி சொல்ல முடியாது என்னுடைய வயது பதினெட்டாக வேண்டும் அந்த காலத்திலேயே பெண்கள் வயதை குறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு நடந்திருக்கிறது கடைசியில் அல்லாஹ்விடத்துல துவா செய்து வயதும் பதினெட்டு கடைசியில் அந்த அம்மா ஒரு வார்த்தை போட்டுச்சு மூன்றாவது என்ன என்று மூசா அலி இஸ்லாம் தயக்கத்தோடு கேட்கிற பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா சொர்க்கத்துல உங்க கூடையே நான் இருக்கணும் பொருளீன்களோடு இன்பமாக இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் இந்த கிளவி இப்படி கேட்குதே சொர்க்கத்தில் உங்க கூடையே நான் இருக்கணும் உன்னே மூசா அலி இஸ்லாம் ஏமா வேற ஏதாவது இருக்கிறதா சொர்க்கத்துல உங்க கூடையே நான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் காட்டுவேன் கடைசியில அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு கபரை காட்டப்பட்டது எடுத்து அடக்கம் செய்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இந்த கிளவி கேட்ட மாதிரி கூட உன்னால கேட்க முடியலப்பா சொர்க்க வேணும்னு கேட்டா நான் கொடுத்துட போறேன் தானே என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்ட வரலாறுகளை பார்க்கிறோம் ஐயுஹ்சின நுஸ்ரத்தஹு ஒருவர் சின்ன உபகாரம் செய்கிறார் என்றால் அவருக்கு ஏற்ற உபகாரத்தை செய்ய வேண்டும் வரலாறுகளிலே நிறைய வரலாறுகளை பார்க்க முடியும் எப்படியெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துக்கு பின்னால் மன்னர் ஆட்சியில ஒரு அரசரை சந்திப்பதற்காக கிராமத்திலிருந்து புறப்படுறாங்க மன்னர் ஆட்சியில் அந்த மன்னருக்கு என்ன கொடுக்கலாம் என்று புருஷ மண்டாளர் ரெண்டு பேரும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அம்மா ஆலோசனை கொடுத்தாங்களா அந்த காலத்துல இருந்து அம்மா ஆலோசனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அம்மா ஆலோசனை கொடுத்தாங்க அரசரிடத்துல எல்லாமே இருக்குது நாம என்ன கொண்டு போய் கொடுக்கறது அரசர் வந்து ஒரு பாலைவன பகுதியில கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாரு நம்ம ஊர்ல தண்ணி நல்ல தண்ணி சிறுவான தண்ணி மாதிரி தண்ணி இருக்குது அதை கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி தண்ணியை எடுத்துக்கிட்டு பதினைஞ்சு நாள் பயணமாக புறப்பட்டு சென்றார்கள் பதினைஞ்சு நாள் பயணம் புறப்பட்டு சென்று அரசரிடத்துல கொண்டு போய் தண்ணியை அன்பளிப்பு செய்தார்களாம் அவர் நல்ல அரசர் உள்ளே பார்க்கிறார் பதினஞ்சு நாள் தண்ணி போனா என்ன ஆகும் உள்ள ஃபுல்லா புழுவாம எடுத்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு தெரியல ஆனாலும் கூட அந்த அரசர் இவர்கள் நம் நல்ல எண்ணத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல உபகாரத்தை செய்து அனுப்பினார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அதே நேரத்தில் அந்த அரசர் ஒரு உபகாரத்தையும் செஞ்சு நிறைய பொண்ணு பொருளை எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்துல தண்ணி கொடுத்து அனுப்பிச்சாராம் இவங்க வந்து வீட்டுல வந்து பாக்குறாங்க பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி புழுக்களாக இருக்கிறது ஆஹா இவ்வளவு புழுக்கள் நம்ம தண்ணியும் இப்படித்தானே மாறி இருக்கும் ஆனாலும் கூட நாம் புழுவாக கொடுத்திருக்கிறோம் புழுவாக கொடுத்திருக்கிறோம் அவரோ ஹசான் நல்ல முறையிலே பண்ணி இருக்கிறாரே இதை போன்றுதான் அல்லா ஜல்ல ஷானகுத்தாலாவுக்கு நம்ம உபகாரம் அப்படித்தான் நம்ம அமல்கள் இருக்கிறது புழுக்களாக கொடுக்கிறோம் ஆனால் அல்லாஹ் எவ்வளவு அழகாக உபகாரம் செய்கிறான் என்ற பாடத்தை அங்கே சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி அல்லாஹும் உபகாரியாக இருக்கிறான் அஹின் கமா அஹன் அல்லாஹ் விலை அல்லாஹ் உபகாரம் செய்ததை போன்று உபகாரம் செய்ய வேண்டும் ரசூல் உபகாரம் செய்ததை போன்று உபகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த பிஞ்சு உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று இமாமனா ஹசாலி அம்மத்துல்லாஹி தாலாலி அவர்கள் சித்தரித்து காட்டுகிறார்கள் சொல்லுவார்கள் ஆறாவதாக இமாமுனா ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்வார்கள் அய்யுஹ்சின அந்த பிஞ்சு உள்ளங்களினுடைய குணத்தை அழகாக்க வேண்டும் மதரசாக்களிலே இருந்தவன் வெளியே செல்லுகிற பொழுது குண அழகு படைத்தவனாக செல்ல வேண்டும் உணர்த்தி அழகாக்கிற பண்பாட்டை மதரசாக்கள் தான் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு அந்த குண அழகு இருக்கிறதா சாதாரணமா பஸ்ல பார்க்கலாம் கஷ்டப்பட்டு ஒரு அம்மா பெரிய டிபன் பாக்ஸ் தூக்கிட்டு ஏறிச்சுன்னா யாராவது வாங்கி உள்ள வைக்கிறாள் இருக்கா பேசிக்கொள்வார்கள் என்ன பேசிக்கொள்வார்கள் என்றால் இவ்வளவு கூட்டத்தில் இந்த அம்மா இந்த டிஃபனை தூக்கிட்டு பஸ்ல ஏறணுமா இதுவா குணம் அந்த அம்மா என்ன கஷ்டத்தில் இருக்கிறதோ எண்ணி பார்க்க வேண்டும் அந்த அம்மா எவ்வளவு கஷ்டத்தில் வந்திருக்கிறாங்களோ அது அந்த கஷ்டத்தை நாம் துடைக்க வேண்டுமே என்ற எண்ணம் யாருக்காவது எழுமா எழாது இந்த கஷ்டத்தில் இந்த அம்மா ஏன் ஏறணும் இறங்குமா என்று சொல்லக்கூடிய எத்தனையோ தொப்பி ஓட்டை இஸ்லாமியர்களை பார்க்க முடிகிறது எங்கே குணம் இருக்கிறது காரணம் மக்தவிலே அந்த குண அழகை போதிக்கப்படவில்லை வரலாறுகளிலே பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லத்தினுடைய தோழர்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற பண்பாட்டை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் இம்ராத்தி ஆமிதியா விபச்சாரம் செய்து விடுகிறார்கள் விபச்சார குற்றத்தை வந்து தானே ஒப்புக்கொள்கிறார்கள் நாயகமே நான் உபச்சாரம் செய்துவிட்டேன் தண்டனை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டம் சொன்னால் உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறார்கள் அம்மா குழந்தை பெத்துட்டு வா குழந்தை பெத்ததுக்கு பின்னாடி அம்மா பாலை கொடுத்து விட்டு வா பாலை கொடுத்ததற்கு பிறகு அம்மா அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகட்ட அம்மா கடைசியில் அந்த அம்மா தண்டனையை பெறுவதற்கு தான் வருகிறார்கள் அந்த குழந்தையினுடைய கையை கையில ரொட்டியை கொடுத்து அதை சாப்பிட்டுக் கொண்டே வருகிறது பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் அதற்கு பிறகு தண்டனை கொடுக்க சொல்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த பெண் தவறு செய்திருக்கிறாள் உண்மைதான் தண்டிக்கப்பட வேண்டியவள் அந்த பெண்ணுக்காக வேண்டி பெண்ணின் வயிற்றில் இருக்கிற குழந்தை தண்டிக்கப்படக்கூடாது பெண்ணின் வயிற்றில் இருக்கிற குழந்தை தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை உருவாக்கியதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் தண்டனையை கொடுத்தார்கள் எவ்வளவு அழகான குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நீ யாரினுடைய தாய் தந்தையர்களை திட்டிவிடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் காரணம் நீ திட்டினால் அவன் உன் தாயை திட்டுவான் எனவே நீயே உன் தாயை திட்டியதற்கு சமம் அதனால் அடுத்தவர்களின் தாயை திட்டாதே அடுத்த மதத்தை ஏசாதே அடுத்த மதத்தை பேசாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய குணத்தை தானே தன்னுடைய அன்பு தோழர்களுக்கு விதைத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எட்டாவதாக பெருமானார் செல்லல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஐயஷ்குர நிஅமத்தா நிஅமத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்தை நினைக்கிற சிந்தனையை மக்தம் மதரசாவிலே பிஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் மாம் ஹஸ்ஸாலி சொல்லுகிறார்கள் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் என்னென்ன நியமத்துக்களை செய்திருக்கிறான் பார் என்று அந்த குழந்தைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நியமத்துக்களை அல்லாஹ் செய்திருக்கிறான் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்து கொஞ்சமா நஞ்சமா அவனுக்கு சொந்தம் கல்வி அவனுக்கு சொந்தம் அவன் கல்வியை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான் ஆடுவாடுக்கு கொடுக்கல அல்ல இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் கலாம் அவனுக்கு சொந்தம் அந்த கலாமை உலகத்தில் எதற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை இந்த மனிதனுக்கு மட்டும் அல்ல பசிகான கலாமை தனக்கு சொந்தமானதை கொடுத்திருக்கிறான் இராதா நாடியதை நாடிய இடத்திற்கு சென்று செய்கிற ஆற்றலை படைத்தவன் அல்ல அந்த இராதத்தை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான் நாட்டம் என்பது எவ்வளவு அற்புதமான சிந்தனை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல என்ன நாடி இருக்கிறாங்க யாராவது சொல்ல முடியுமா அல்லா நாட்டத்தை மறைத்து வைத்திருப்பதை போன்று ஒவ்வொருவரும் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அரசனை புகழ்வதற்காக எல்லோரும் சென்றார்கள் பொதுவாகவே ஒரு காலம் இருந்தது அரசரை புகழ்ந்தால் பொன்னும் பொருளும் பரிசு தருவார்கள் அரசரை புகழக்கூடிய காலத்திலே நம்மால் ஒருத்தன் போனானா சிலர் ஏட்டிக்கு பூட்டியா புகழ்ற பழக்கம் எல்லாம் நிறைய உண்டு நம்மால போய் அரசரை புகழ்ந்தான் வேறும் விறகும் போல நம்ம அரசர் வேறும் விறகும் போல முள்ளும் முரடும் போல கல்லும் கரடும் போலன்னு புகழ்ந்திருக்கான் ஏ நீ புகழ்றியா திட்டுறியா புகழ்கிறாயா திட்டுகிறாயா என்று கேட்க அரசரை பார்த்து சொன்னானா வேறும் விறகும் என்று சொன்னால் விறகு என்றால் எங்க அரசர் உறுதியாக இருப்பார் வேர் என்றால் அடிக்கரும்பு இருக்கிறதே வேர் வேர்க்கரும்பு போல் இனிப்பானவர் என் அரசர் என்று சொன்னேன் முள்ளும் முரடும் போல என்று சொன்னால் பலாப்பழம் மாறி அரசர் பலாப்பழம் உள்ளும் முரடுமா இருக்கு உள்ள இருக்கிற சொல்ல எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் அரசரை நான் இன்பமானவர் என்று நான் சொல்லி காட்டினேன் என்று சொல்லிவிட்டு கல்லும் கரடும் போல என்று சொன்னால் கல்கண்டு மாதிரி அந்த கல்கண்டு எப்படி இருக்கு கல்லும் கரடுமாகத்தான் இருக்கிறது ஆனால் எவ்வளவு இனிமையான சுவையை கொடுக்கிறது எங்க அரசர் இப்படி என்று இப்ப உள்ளத்துக்குள்ள இருக்கிறத எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை எண்ணி பார்க்கிறோம் உள்ளத்துக்குள்ளே மறைத்து வைத்திருப்பதை இவன் வெளிப்படுத்தினால் தான் அறிய முடியும் இந்த இராதாவை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான் தன்னுடைய சக்தியை குதிரத் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அந்த குதிரத்தை இந்த மனிதனுக்கு வலுவாக கொடுத்திருக்கிறான் இந்த குதிரத்தை கொடுத்த காரணத்தினால் என்ன ஆற்றல்களை அவன் செய்கிறான் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அதனால நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உள்ள உணர்வை அந்த குழந்தைகளுக்கு புகுத்த வேண்டும் ஒன்பதாவதாக இமாமுனா ஹஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி தஆலா அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அயுஜீப தாவத்தா ஒருவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் ஒருவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் சொல்லி காட்டுகிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அழிவு வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை வலியுறுத்தி காட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜாபிர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவ வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள் ஜாபிர் அலி அல்லாஹு தாலா அழைக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லம் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஜாபிர் அலி அல்லாவுக்கு பிடித்தமான உணவு ஜாபிர் அலி அல்லா பெருமானாருக்கு பிடித்தமான உணவு ஆடுதான் என்று ஆட்டை அறுக்கிறார்கள் ஆட்டை அறுக்கிறார்கள் ஆட்டை அறுத்து பெருமானாருக்கு சமையல் செய்வதற்காக உள்ளே செல்லுகிறார்கள் மனைவியும் கணவனும் சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஆம்பளை புள்ள இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டாங்க பெரியவர் சின்னவரை பார்த்து சொல்லுகிறார் அத்த ஆட்டை இப்படித்தான் அறுத்தாருன்னு சொல்லிட்டு பெரியவர் சின்னவரை வைத்து அறுத்து விடுகிறார் ரத்த வெள்ளத்திலே துடித்து இறந்து விடுகிறார் இதை பார்த்த அந்த மயக்கத்திலே பெரியவரும் மமதையாகி பெரியவரும் கீழே விழுந்து மயக்கத்திலே இறந்து போய் விடுகிறார் இப்பொழுது நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வீடு எப்படி இருக்கும் நாம் எப்படி இருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் குமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு செல்லத்தினுடைய அன்பு தோழர் ஜாபிர் அலி அல்லாஹு அவர்கள் இரண்டு பேர்களையும் வந்து பார்க்கிறார்கள் ரத்த வெள்ளத்திலே மிதந்து கிடப்பதை பார்த்து பெருமானாரின் பாசம் ஒரு பக்கம் பிள்ளைகள் பிள்ளைகளின் நேசம் மறுபக்கம் என்ன செய்வது என்று தெரியாமல் ரெண்டு பிள்ளைகளையும் வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டிவிட்டு ரத்தத்தை எல்லாம் கழுவி துடைத்து விட்டு பெருமானாரை விருந்து கலைக்கிறார்கள் முகம் முகம் கோணி போய் முகத்திலே கவலையோடு போனால் பெருமானாருக்கு தெரிந்துவிடும் என்பதை எண்ணிக்கொண்டு சிரித்த முகத்தோடு பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவ செல்லத்தை என் வீட்டுக்கு விருந்துக்கு வாருங்கள் நாயகமே என்று அழைக்க பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள் பூமானுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது அல்லாஹ் ஜிப்ராஹிலினுடைய வருகையின் ஆற்றலை கொடுத்த வல்லல் அல்லவா பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லும் உட்கார்ந்த உடனே கேட்டார்கள் உட்கார்ந்த உடனே கேட்கிறார்கள் உங்க பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டுவாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லுகிற பொழுது ஜாபிர் அலி அல்லாவினுடைய கண்கள் தன்னால் அடக்க முடியவில்லை அழுது விடுகிறார்கள் நாயகமே எங்கள் குழந்தைகள் ரெண்டும் இறந்து போய்விட்டார்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் நபி அழைத்தார்கள் அல்லாஹுவின் அனுமதியோடு எழுந்து வா என்று சொல்லுங்கள் என்று சொல்ல இரண்டு பேர்களையும் அழைக்கிறார்கள் எழுந்து வந்தார்கள் ஒன்றாக உண்டு மகிழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோமே பெருமானார் செல்லல்லாஹு அவர்கள் இஜாபத்து தாவாவை அவர்கள் முறையாக செய்த காரணத்தினால் இறந்தவர்களுக்கு கூட அல்லாஹ் மோஜிதா என்ற அடிப்படையிலே அயாத்தி கொடுத்த வரலாறுகளை பார்க்க முடிகிறது இதை போன்று கடைசி கடைசியாக ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலி செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் பிஞ்சு உள்ளங்களிலே இதை விதைப்போமையானால் இந்த அகலாக்குகளோடு அவர்கள் வளர்வார்களே ஆனால் தீனின் கோட்டையாக அவர்கள் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை வல்லோன் அத்தகு வாய்ப்பை நம் குழந்தைகளுக்கு வழங்குவானாக வாகுரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி இல்லா ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்ஷால்லா நாளை ஹாஜிகளினுடைய ஜோடு பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்வும் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அது செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான துவாவும் இன்ஷால்லா நாளைக்கு அது ஞாயிற்றுக்கிழமைன்னு நோட்டீஸ்ல போட்டிருக்கு அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே நாளைக்கு சனிக்கிழமை இரவு அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினாலே தாங்கள் அத்துணை பேர்களும் அவசியமாக வருகை தந்து சிறப்பித்து நற்பயன் அடையுமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்பது